கோலவரை குடிமி வந்து அருமையான அந்த மலை மீது எழுந்தருளி வந்த பெருமான் குவலயத்து எங்க வந்தான் இந்த நில உலகத்துக்கு வந்தான் நில உலகத்திலேயே எங்கே வந்தான் திருப்பெருந்துறையும் உத்தரகோசை மங்கையுமாக வந்தான் ஏன்னா அவருக்கு ஆட்கொண்ட இடம் அங்கே அதனால இந்த ஆள் ஆமா வந்து குவலயத்து சால அமுது உண்டு தாழ்கடலின் மீதெழுந்து நிறைய சாப்பிட்டானாம் யாரு பெருமான்னாரு எங்க கைலாயத்தில் இருந்த பெருமா இங்க மதுரைக்கு வந்து உண்டானா யாரு உண்ட பந்தி பிட்டு சால அமுதுண்டான் அந்த அம்மா இது வரைக்கும் நிவேதனம் பண்ணிச்சு நீலா நீதி நிவேதனம் தான் இப்ப உண்மையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க பாட்டி இன்னும் கொஞ்சம் போடுங்க பாட்டின்னு சால அமுதுண்டான் இப்படி அருமையான அந்த வந்தியத்திலே விட்டு சாப்பிட்டானாம் அப்படிப்பட்ட பெருமான் தாழ்கடலின் மீதெடுந்து ஞாலம் மிக பரிமேல் கொண்டு தாழ்கடலின் மீதெடுந்து கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே திருப்பரந்துரையில் எழுந்தருளி ஞாலமிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் அரியனை ஆட்கொண்டது பல்வேறு அதுல இந்த மாதிரி குதிரை மேல வந்து அங்க இருக்கிற இவற்றை எல்லாம் நரிகளை எல்லாம் குதிரைகளை ஆக்கி அதனோடு தானும் இவர்ந்து வந்து என்னை எல்லாம் ஆட்கொண்டான் இவ்வளவு செய்தான் அந்த பெருமன் எனவே பரிமேற் பரிண குதிரை மிக ஞாலம் மிக பரிமேல் கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை உத்தர கோசமங்கையில சீலம் திகழும்னர் என்ன சீலம்னா பொதுவா மக்களாகிய நாமே திருவள்ளுவர் சொல்றார் குணம் என்னும் குன்றேறி நின்றார் என்கிறார் அப்படியே குணத்தை குணங்களாகிய குண்டின் மேல நிக்கணுங்கிறார் அவ்வளவு பெரிய குண குணச்சேர்மைங்கிறது ஆனா அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமானாக இருப்பதனாலே அவர் எப்படி சொன்னாராம் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை சீலம்னா குணத்தினுடைய எல்லா தொகுப்பும் சேர்ந்தான் சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி இவர்தான் இவர்தான் சீலம் இன்றி அறிவின்றி சீலம்ங்கிறது இந்த ஒழுக்கம் அறிவுங்கிறது அறிவு ஒழுக்கம் வேற அறிவு வேற அல்லவா செறிவே இன்றி உன்னோடு சேரு பிணைக்கப்படு இன்றி இது ஒண்ணுமில்லாம இருக்கனே என்று இவரே பாடினார் ஆகவே சீலம்னா வகையான குணங்கள் மிகச்சிறந்த குணங்கள் அந்த சீலம் திகழும் உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி நல்ல வாய் குளிர நாம் எல்லாம் பாடி பூலித்து பூலித்துன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பூரித்துன்னு அர்த்தம் பூரித்துன்னா நல்ல மன மகிழ்ச்சியோடு சொல்வது அந்த பூலித்து அகங்குடைந்து பொன்னூசலாராமும் அருமையானது நீங்களா அடுத்தது பாருங்க இதுல ஒன்பது பாட்டு தான் இருக்கு இதுல மட்டும் ஒரு பாட்டு எங்கேயோ விட்டு இருக்கு இல்லைன்னு சொன்னா பெரும்பாலும் பத்து பாடுவது அதனால இருக்கணும் எனவே பெண்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை இன்னைக்கு கூட நம்ம எல்லாம் உத்தர கோசமங்க போயிருக்கிறோம் தென்னை அதிகமா இருக்கு இல்லைங்களா தென்னை அதிகமா தானே இருக்கு உத்தர கோசமங்கையில தென்னை மரம் நிறைய இருக்கு அதனால பெண்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தரவி வந்தருளி உத்தர கோசமங்கையிலே நல்ல ஒளிப்படம்பாக இருக்கின்ற பெருமான் அவன் என்ன பண்றானா அரியனை ஆட்கொள்வதற்காக வந்தருளி வெளிவந்தருளும் எங்கள் பிறப்பருத்திட்டு எங்கள் பிறப்பருத்திட்டு எங்களுடைய பிறப்பெல்லாம் நீக்கி எந்தரமும் ஆட்கொள்வான் எம் தரமும் அது என்னன்னு கேட்ட தரம்னா தனக்கு ஏதோ ரொம்ப தகுதி இல்லாத போலவும் தகுதி இல்லாத என்னையும் ஆட்கொண்டான் என்கிறார் அது அவருடைய அந்த பணியமாம் என்றும் பெருமை சிறுமை அணியமாம் தன்னை என்று திருவள்ளுவர் நல்ல பணிவுடையவர்கள் எல்லாம் பெருமையுடையவர்கள் எல்லாம் அடி எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும்பாங்க இந்த ஒண்ணுமில்லாது நானான இட்டால் அப்படி வந்துருவாங்க ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம் அதனால இங்க எம் தரமும் ஒன்றும் பற்றாத மிக கீழ்த்தரமான எண்ணையும் கூட ஆட்கொண்டானாம் எம் தரமும் ஆட்கொண்டு பங்குளவு கோதை தானும் பங்கு உளவு கோதை பங்குன்னா தன் பக்கத்துல இடப்பக்கத்துல உளவும் கோதையினர் உளவும்னா நடமாடுகின்றதல்ல மகிழ்ச்சியோடு இருக்கும் பெண்ணினல்லாருடன் பெருந்தகை இருந்ததுங்கும் போது அந்த பெண்ணுக்கும் இந்த இந்த ஒரு பக்கத்துல இருக்கிறது மகிழ்ச்சி இவருக்கும் அந்த ஒரு பக்கத்துல வைத்திருந்து தான் இருப்பது மகிழ்ச்சி அப்படி இருவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிற அமைப்பு அதனால பங்குளவு தன் பக்கத்திலேயே இருக்கும்படியான கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொண்டை சடையான் இங்க கொங்குனா சொன்ன மகரந்த பொடிதான் மகரந்த பொடி எல்லாம் இருக்கும்படியான கொண்டை அதை திருச்செயலில் கொண்டிருக்கிற பெருமான் அவன் குணம் பரவி அவனுடைய குணத்தை எடுத்து சொல்லு என்ன வெளிவந்த குணம் யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனே ஆட்கொண்டான் அது அவனுடைய பெருமையை தவிர எனக்கு என்ன தெரியும் என்று சொன்னார் அப்போ அவனுடைய பெருமையாக இருக்கிற பண்பு அந்த அதுல குணம் பரவி பொங்குலவு புன்முலையீர் ரொம்ப அருமையான மகிழ்ச்சியோடு இருக்கும்படியான மார்பகத்தை பெண்களே பொன்னூசல் ஆடாமோ அருமையாக பொன்னூசல் நாம் ஆட வேண்டும் என்று சொல்லி ஒன்பது திருப்பாளர்களிலே இந்த திருப்பொன்னூசலை நமக்கு அமைத்திருக்கிறார் இது திரு உத்தரகோச மங்கையிலே அருளி செய்து என்கிறார் காரணம் இப்ப எல்லா பாட்டிலையும் உத்தரகோச மங்கை என்று வருவதனால அங்கு அருளி செய்திருக்கலாம் என்று சொல்கிறார் அதுல ஒண்ணு நமக்கு கருத்து மாறுபாடு இல்லை